திருச்சிற்றம்பலம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடை பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம் திருச்சிற்றம்பலம் பாலி தேழில் தங்கு பார்மோகம் உய பரிதல்லையோர் மாலுற்றழுந்த அவதரித்தோன் மணி நீர் கமலத்த ஆலி தளர்மிசையன்னோ நடப்ப அணங்கி தென்னா சாலி தலை பணி ஷண்பயர் கபலன் சம்பந்தனே கொங்கு தங்கும் குஞ்சி கூட்டா பருவத்தை கொன்றவில்லி பங்கு தங்கும் மங்கை தன்னருள் பெற்றவன் பை பைம்புணரே பொங்கு வங்க புனல் சேர்த்த போது மண புன்னையின் கீ சங்கு தங்கும் வயஷன்பயர் கவலன் சம்பந்தனே குவளை கருங்கண் கொடியிடை துன்பம் தவிர அன்று துவள தொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன் திவள கொடி கொன்ற மாளிகை சொலிகை சென்னியின் வாய் தவள பிறை தங்கு சென்பய கவலன் சம்பந்தனே கள்ளம்பொழில் நனி பள்ளி தடங்கடமாக்கியத்தே வெள்ளம் பணி நெய்தல்லாக்கிய வித்தகன் வெண்குருகு பொள்ளொந்தவள புரிஷங்கொண்டு ஆல கயல்லுகள தள்ளந்தடம் புனல் செண்பயர் கவலன் சம்பந்தனே ஆறு தேரும் சடையான அருள் மேவ அவனியற்கு வீர தேரும் தமிழால் வழி கண்டவன் மென் கிளி மாந்தேரல் கோத்தி தோரு ஷண்பகம் தாவி செழுங்கமுதின் தாரதேரும் பொழில் ஷண்பயர் காவலன் சம்பந்தனே அந்தமும் தும்பிரவி துயர் தீர அறநடிக்கே பந்த முந்தும் தமிழ் செய்த பராபரன் பைந்தடத்தேன் வந்து முந்தும் நந்தம் முத்தம் கொடுப்ப வயற்கையலே சந்த முந்தும் பொழில் ஷண்பயர் காவலன் சம்பந்தனே புண்டலை குஞ்சர போர்வையர் கோயேர் போக அடைக்கும் ஒண்டலை தண்டமிழ் குண்ட சனியும்பர் பம்பி மின்னோ கொண்டலை கண்டு வண்டாட பெடையோடும் கொக்குரங்கும் தண்டலை கொண்டகஷன்பயர் காவலன் சம்பதனே எந்தலை குந்தலைவன் கழல் சுடி என்றுள்ளம் வெள்ளம் கண்டலை பத்தன் கழல் தந்த வன்கதீர் மூத்தனத்தோ விண்டலை பத்தியில் ஓடோ விரவி மிளர் பவளம் தண்டலைக்கும் கடற் செண்பையர் காவலன் சம்பதனே ஆறு மண்ட பண்டு செஞ்சொல் நடாத்தி அமன் முழுதும் பாறு மண்ட கண்ட சைவம் சிகாமணி பைந்தடத்த சேரு மண்ட சங்கு செங்கையில் தேமாங்கனி சிதறி சாறு மண்டோ வயல் செண்பையர் கவலன் சம்பந்த சம்பந்தனே அறவல் மரவல்குல்மெல் கூந்தல் பெருமணத்தின் வடத்திளைக்கோ கொங்கை புல்கிய மன்மதன் வண்கதலி கடந்திழைத்து கழுநீர் புல்கே ஒல்கி கரும்புரிஞ்சி தடத்திழைக்கும் புனல் ஷண்பயர் காவலன் சம்பதனே பாலி பாலித்த கொங்கு குவளைகள் அம்பொழில் பறந்து ஆலிப்ப ஆரதிருங்கழனி சண்பை அந்த முந்து மேலிட்ட புண்தலை குஞ்சரத்து என் தலை கொம் தலைவன் கோலிட்டவாறு விடந்திழைக்கும் அறவல் கூலையே திருச்சிற்றம்பலம்